الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد நினைத்துக்கூடிய அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தராவிய தொழுகையை ஜமாத்துடன் இமாமுக்கு பின்னால் தொழுதோம் ஹதீஸில் வருகின்றது எவர் ஒருவர் இரவு தொழுகையை இமாமுடன் தொழுகின்றாரோ இமாம் முடிக்கும் வரை நின்று தொழக்கூடியவருக்கு இரவு முழுவதும் தொழக்கூடிய மற்றும் இபாதத் செய்த நன்மை இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹு தால நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்மையை கொடுத்து அருள்வானாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்தக்கூடிய தலைப்புடைய இரண்டாவது விஷயம் இஹ்லாஸ் இஹ்லாஸ் என்ற விஷயங்களை நாம் அறிந்தால் நாம் புரிந்தால் கண்டிப்பாக நம்முடைய அமல்களில் அல்லாஹுக்கு மட்டுமே செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் வரும் இஹ்லாஸ் என்பது அன்புக்குறர்களே எந்த ஒரு அமலும் எந்த ஒரு இபாதத்தும் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக அவனுடைய திருமுகத்திற்காக செய்யக்கூடிய அமல் மற்றும் மறுமையை நாடிய வண்ணமாக செய்யக்கூடிய அமலுக்கு தான் இஹ்லாஸ் என்று சொல்லப்படுது இந்த இஹ்லாஸ் என்பது நம்முடைய ஒவ்வொரு இபாதத்திற்கும் அவசியமான ஒரு விஷயம் எந்த இபாதத்திலும் எந்த வணக்க வழிபாட்டில் இஹ்லாஸ் இருக்காதோ அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏனென்றால் நாம் பாடங்கள் மற்றும் துருசுகளில் அறிவோம் ஒவ்வொரு அமலுக்கும் இரண்டு நிபந்தனைகள் உள்ளன ஒன்று இஹ்லாஸ் அல்லாஹுக்காக செய்கின்றேன் என்ற அந்த தூய்மையான உள்ளம் இருக்க வேண்டும் மகஸ்துதிக்காகவோ மக்கள் என்னை புகழ்வதற்காகவோ அவர் என்னை அவரிடம் பேரை பெறுவதற்காக கிடையாது மாறாக அல்லாவுக்கு மட்டுமே நான் செய்கின்றேன் என்ற அந்த இஹ்லாசன நெய்யத்தும் இரண்டாவது நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலைவர் செல்லம் காட்டி தந்த வழி பிரகாரம் செய்ய வேண்டும் இந்த இரண்டு இருந்தால்தான் அல்லாவிடம் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இதில் இரண்டில் ஏதாவது ஒன்று விடுபட்டாலும் அல்லாஹ்விடம் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிப்பட்ட அமல் அல்லாஹு தாலா விரும்புவது கிடையாது <clears throat> அந்த அடிப்படையில் இஹ்லாசுடைய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது முதல் விஷயம் இது அடிப்படையான நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையான ஒரு அம்சம் இது மிக அவசியமாக இருக்கின்றது அதை தான் அல்லாஹு தாலத்துடைய திருமுறையில் சொல்லும் பொழுது இல்லல்லதீன தீனஹும் லில்லாஹ் அவர்களை தவிர யார் பாவமன்னிப்பை தேடினார்களோ சௌபா செய்தார்களோ பிறகு தன்னை சீர்படுத்தி கொண்டார்களோ தவறில் இருந்தார்கள் அவர் தவறிலிருந்து விலகி தன்னை சீர்படுத்தி கொண்டாரோ பில்லா பிறகு அல்லாஹை முழுமையாக பற்றி பிடித்துக் கொண்டார்களோ அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக பற்றி பிடித்து கொண்டார்களோ இல்லா மற்றும் அவனுடைய மார்க்கத்தை அவனுடைய வழிபாடை முழுவதும் அவனுக்காகவே தூய்மைப்படுத்தியவனாகவும் அவனுக்காகவே இஹ்லாசன முறையில் செய்தவன் அவர்களுக்கு இவர்கள் மோக்மின்கள் கூட இருப்பார்கள் விசுவாசிகள் கூட இருப்பார்கள் அஜுரன் அவைமா அல்லாஹு தாலா ஒயுத்தில்லாஹுல் அஜுரன் அபீம அல்லாஹு தாலா முக்மீன்களுக்கு எண்ணற்ற சுபானது எண்ணற்ற அஜரையும் கூலியையும் மகத்தான கூலியையும் கொடுக்கக்கூடியவனாக என்று அல்லாஹு தாலா சூரத்து நிசாவில் இதை பற்றி குறிக்கின்றன ஆக நம்முடைய மார்க்கம் நம்முடைய அமல்கள் அல்லாஹுக்காக மட்டுமே நாம் இஹ்லாசன முறையில் செய்ய வேண்டும் அதே போல ஒவ்வொரு இபாதத்தையும் நாம் பார்க்கும் பொழுது நம்புகிறீர்களே அல்லாஹு சாலாவுக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா இபாத் அது துவாவாக இருக்கட்டும் நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் நம்முடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் நாம் நம்முடைய குடும்பத்தினருக்கு உணவளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியதாக இருக்கட்டும் நம்முடைய உற்றார்கள் உறவுகளுடைய உறவை பேணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் நம்முடைய அண்டை வீட்டினருக்கு நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் நம்முடைய சகோதரர்களை நல்ல முறையாக பழக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் எஹலாசு நமக்கு இருக்க வேண்டும் நான் செய்யக்கூடியது அனைத்துமே இதற்காக உலக சேவைக்காக கிடையாது நான் என்னுடைய குடும்பத்தை என்னுடைய குழந்தை மற்றும் மனைவியைக்கு என உணவளிக்கின்றேன் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கின்றேன் என்றால் எதற்காக அவர்கள் எனக்கு மறு என்னுடைய வயோதிகரத்தில் செய்வார்கள் என்பதற்காக அல்ல அல்லாவுக்காக நான் செய்கின்றேன் அல்லாஹ் என் மீது கடமையாக்கினான் என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் உணவளிக்கின்றேன் அல்லது அவர்களை பராமரிக்கிறேன் என்றால் எதற்காக அவர்கள் நம்மீது செய்த அந்த தியாகம் அவர்கள் செய்த தியாகத்தினால் நாம் வளர்ந்து இருக்கின்றோம் கண்டிப்பாக அதை மறக்கக்கூடாது ஆனால் அதைவிட மேலானது அல்லாஹ் எனக்கு கட்டளிடுகின்றான் என்னை மட்டுமே வணங்குவாயாக பிறகு பெற்றோர்களிடம் நீ கண்ணியமாக நடந்து கொள்வாயாக அப்ப நாம் செய்வது பெற்றோருக்கு அல்லாஹ் கூறினான் என்ற அடிப்படையில் செய்ய வேண்டும் அதே போல உறவுகள் உற்றார்களை உறவுடைய பேணுவது அல்லாஹ் எனக்கு கட்டளிடுகின்றான் உறவை பேணிக்கொள் என்று ஆக எல்லா விஷயங்கள் எல்லா அமல்கள் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் நான் அல்லாவுக்காக செய்கின்றேன் என்று இருக்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹு தாலா நமக்கு சிறந்த கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆகையால் தான் நபி சொல்லா இஸ்லாம் கூறினார்கள் அஸ் அது என்னுடைய பரிந்துரையும் சிபாரிசுக்கும் உரிமையாளர் யார் என்றால் மறுமை நாளில் மன்காலலா இலஹ இல்லல்லா ஹாலிசம் விவஜி எவர் ஒருவர் வணக்கத்து கூறியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறினார்களோ எந்த நிலையில் ஹாலிசம் பி அல்லாவுடைய துருமுகத்திற்காக மட்டுமே அவர் செய்த அனைத்துமே அல்லாவுக்காக மட்டுமே இருக்குமே ஆனால் அவர் என்னுடைய பரிந்துரைக்கு உரிமையாளராக ஆவார்கள் என்று நபி சொல்லா அலேசன் கூறினார்கள் ஆக இந்த இஹ்லாசுடைய விஷயத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய உண்ணக்கூடிய உணவு நாம் உடுத்தக்கூடிய ஆடை நாம் வீட்டில் தேவைப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் எதற்காக செய்கிறேன் அல்லாவுக்காக செய்கின்றேன் உண்ணக்கூடிய உணவு எதற்காக இதை நான் உண்ணி நான் அல்லாவுக்கு வணக்க வழிபாட்டில் என்னுடைய உற்சாகத்தையும் என்னுடைய இதை கொண்டு சக்தியை பெற்று அல்லாவுக்கு இபாதத் செய்வேன் என்ற எண்ணம் கொள்ளும் பொழுது அந்த உணவும் இபாதத்தாக மாறும் எதுவரை என்றால் சுபஹான் அல்லா சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் நபி சொல்லாஹ் செல்லம் கூறினார்கள் ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமலும் அல்லாஹுக்காக இருக்குமே ஆனால் அல் அவனுக்கு அல்லாஹு சாலா நன்மை கொடுக்கின்றான் எதுவரை என்றால் மனைவிக்கு ஒரு கவலை உணவை ஊட்டினாலும் அல்லாவுக்காக அவன் செய்தான் என்றால் அதற்கும் அவனுக்கு நன்மை உண்டு என்று நபி சொல்லாஹ் அலிஸ்லாமுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் வாருங்கள் இந்த இஹ்லாசுடைய விஷயங்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஆறு அல்லது ஏழு முக்கியமான அம்சங்கள் உள்ளன இஹ்லாஸ் மற்றும் இந்த மன மன தூய்மையை பற்றி முதல் விஷயத்தை நாம் பார்த்தோம் இஹ்லாஸ் இருந்தால்தான் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதை தான் நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் மன் அமில அமலன் நபி சொல்லா அலிஸ்லம் கூறியதாக அல்லாஹூ சாலா கூறுகின்றான் ஹதீசுல் குத்சியில் மன் அமில அமலன் அஷ்ர கஃபீஹி மஹி வைரி தரக்துஹு அஷிர்க எவன் ஒருவன் ஒரு அமலை செய்கின்றானோ அந்த அமலில் என்னுடன் இணை வைத்து இணை கற்பித்து அவன் செய்தானோ அவனுடைய அமலையும் நான் விட்டுவிடுகின்றேன் அவனையும் விட்டுவிடுகின்றேன் அவன் யாருக்காக செய்தானோ அவனிடமே அதை கூலி பெற்றுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் நமக்கு ஹதீஸ் நபி சொல்லா அலிஸ்லாம் வாய் மூலமாக தெரி தெரியப்படுத்துகின்ற ஆக நம்முடைய அமல்கள் அல்லாஹுக்காக இஹ்லாசன முறையில் செய்ய வேண்டும் இரண்டாவது அன்புக்குறைகளே அல்லாஹு சாலா நன்மையை கொடுக்கக்கூடியவனும் மற்றும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த அந்நாஃபி வர்தா அல்லாஹு சாலாவுடைய பெயர்களில் மற்றும் அவங்களுடைய தன்மைகளில் ஒன்று அந்நாஃபிய எல்லா விதமான எல்லா வகையான உதவிகள் அல்லாஹுடைய தரப்பில் தான் வருகின்றது அதே போல எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்றாலும் அல்லாஹுடைய தரப்பில் தான் நமக்கு பாதி பாதிப்பு ஏற்படும் என்ற ஈமான் நம்மிடம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் மனிதன் என்ன செய்கின்றான் ஒரு அமலை செய்யும் பொழுது சரி இவரிடம் நம் இதை பார்த்து இவர் பார்க்கும் அளவுக்கு செய்தென்றால் இவர் ஏதாவது உதவி செய்வார் அல்லது இவருடைய பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றால் எண்ணத்துடன் என்ன செய்கின்றான் மனிதன் அமல்களை செய்கின்றான் இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஆக அல்லாஹு தாலா தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவன் அவன் தான் நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவனை அவன் அவனுடைய அவன் நாடிவிட்டால் யாருமே நிறுத்த முடியாது என்ற ஈமானுடன் இருக்கும் பொழுது நாம் ஏன் மற்றவர்களுக்கு பார்க்கும் அளவுக்கு செய்ய வேண்டும் அமல்களை ஆக எல்லா அமல்களையும் அல்லாஹு தாலாவுக்காக செய்ய வேண்டும் மூன்றாவது விஷயம் அல் அஜர் சவாப் நன்மையும் மற்றும் கூலி இது அனைத்துமே நம்முடைய ஈமான் இஹ்லாஸ் எவ்வளவு அளவு இருக்கின்றதோ அவ்வளவுதான் ஹதீஸில் வருகின்றது மனிதன் தொழுகை மக்கள் தொழுகை தொழுகின்றார்கள் ஆனால் அவர்களில் சிலருக்கு முழுமையான நன்மை கிடைக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மடங்கோ அல்லது இருபத்தி ஒன்பது மடங்கு என்ற ஹரிசு வருகின்றது சிலருக்கு முழுமையான நன்மை கிடைக்கின்றது அவர் முழுமையான நன்றை நன்மையை பெற்றுவிட்டு வீட்டுக்கு திரும்புகின்றார் சிலருக்கு பாதி நன்மை பெற்றுவிட்டு திரும்புகின்றார் சிலருக்கு கால் நன்மையை பெற்றுவிட்டு திரும்புகின்றார் சிலருக்கு எந்த ஒரு நன்மையின்றி அவன் திரும்புகின்றான் சுஹான் அல்லா ஒரே சஃபில் நின்று நாம் ஒரே இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகின்றோம் ஆனால் நாம் இந்த பள்ளிவாசல் நாம் நாம் தொழுதுவிட்டு வெளியேறும் பொழுது நமக்கு தனிப்பட்ட நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன யாருக்கும் ஒன்றாக கொடுக்கப்படுவதில்லை ஏன் நம்முடைய இஹ்லாசின் அடிப்படையில் நம்முடைய உள்ளச்சம் நம்முடைய எண்ணம் சிந்தனை எவ்வளவு எந்த அளவு தொழுகையில் இருக்குமோ அந்த அளவு நமக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கின்ற ஆக நம்முடைய நன்மை எந்த அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்படும் நம்முடைய அஹ்லாசுடைய அடிப்படையில் தான் கொடுக்கப்படும் நான்காவது விஷயம் எந்த ஒரு மனிதன் அல்லாஹுடைய பொருத்தத்தை விரும்பி செய்கின்றானோ அவனுக்கு அல்லாஹுடைய பொருத்தமும் கிடைக்கின்றது மக்களுடைய பொருத்தமும் கிடைக்கின்றது ஆனால் எவன் ஒருவன் அல்லாஹை அல்லாஹு மனிதனுடைய விருப்ப விருப்பத்திற்காக அல்லாஹை கோபித்து கொண்டோ அல்லது அல்லாஹு தாலாவுக்கு முரணாக செய்கின்றான் என்றால் அவனுக்கு அல்லாஹுடைய கோபமும் நிலவுகின்றது மனிதர்களுடைய கோபமும் நிலவுகின்றது அதே ஹதீஸில் வருகின்ற முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இது அஹப் அல்லாஹு அப்தன்னாதா ஜிப்ரி அல்லாஹு சாலா ஒரு அடியானை நேசிக்கின்றன் என்றால் ஜிப்ரி அலி சலாமை அவன் அழைக்கின்றான் ஜிப்ரியிலே நான் இன்னாரை நேசிக்கின்றேன் நீனும் நேசி பிறகு ஜிப்ரில் இஸ்லாம் நேசிக்கின்றார்கள் ஜிப்ரில் இஸ்லாம் வானவர்கள் வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களிடம் கூறுகின்றார்கள் அல்லாஹு தால இன்னாருடைய மகன் இன்னாரை நேசிக்கின்றான் நீ நானும் நேசிக்கின்றேன் நீங்களும் நேசிப்பீராக என்று அவர் கட்டளையிடுகின்றார் ஹத் ஐவுதாவுல் கபூல் எதுவரை என்றால் அந்த நேசம் அன்பு பிரியம் பூமியில் இறக்கப்படுகின்றது அந்த மனிதனுக்காக ஒட்டுமொத்த மனிதர்கள் அவனை சந்திக்கும் பொழுதும் சரி அவரிடம் சேரும் பொழுதும் சரி அவரிடம் பேசும் பொழுதும் சரி அவனுக்கு அந்த இன்பமும் மற்றும் அவனுடைய அந்த நேசமும் அல்லாஹு பதிவு செய்து விடுகின்றான் இதுவே அல்லாஹு தாலா யாரை வெறுக்கின்றானோ அதே போலதான் ஆகின்றது ஜிப்ரலே சலாமை அல்லாஹு தாலா கட்டடுகின்றான் வெறு இவனை வெறுப்பாயாக ஏனென்றால் நான் இவனை வெறுக்கின்றேன் எதுவரை என்றால் ஹத்த அவுல் கராஹத்த அவுல் புக் புக்துஃபில் ஆர் எதுவரை என்ற அவனை பற்றி விரோதமும் மற்றும் அவனை வெறுக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹு தாலா மக்களுடைய மனசில் போட்டு விடுகின்றான் அவன் எங்கு சென்றாலும் வெறுக்கக்கூடிய நிலைதான் ஏற்படுகின்றது ஆக அன்புக்கு இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாவுக்காக செய்தும் என்றால் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக செய்தும் என்றால் அல்லாவுடைய பொருத்தமும் நமக்கு கிடைக்கும் மக்களுடைய பொருத்தமும் கிடைக்கும் எப்பொழுது நாம் மக்களுடைய பொருத்தத்திற்காக அல்லாவுடைய பொருத்தத்தை நாம் நிராகரிக்கின்றோமோ அல்லது புறக்கணிக்கின்றோமோ அங்கு இரண்டும் நமக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது கடை பிறகு அடுத்ததாக நம்முடைய மனசில் ஏற்படக்கூடிய வஸ்வசா மற்றும் சலசலப்புகள் இது அனைத்துமே இஹ்லாஸ் இருக்குமே ஆனால் அது முழுமையாக விலகி விடுகின்றது ஏனென்றால் எந்த உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்குமோ மன தூய்மை இருக்குமோ அந்த இடத்தில் ஷைத்தான் வந்து தன்னுடைய சூழ்ச்சிகளை வந்து அதிகமாக என்னை பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை ஏனென்றால் இஹ்லாஸான முறையில் செய்யும் பொழுது அவனுடைய கவனம் அவனுடைய சிந்தனை அனைத்துமே அல்லாவின் பக்கம் இருப்பதனால் ஷைத்தான் அதிகமாக அவனை செய்யக்கூடிய அவன் திசை திருப்பக்கூடிய விஷயம் அவனால் செய்ய முடியாது இதை தான் அல்லாஹு தாலா சூரத்து சாதில் எழுபத்தி ரெண்டு மற்றும் எழுபத்தி மூன்றாவது ஆயத்தில் அல்லாஹு தாலா கூறுகின்றான் எப்பொழுது ஷைத்தான் சத்தியம் செய்தானோ அல்லாஹு தாலா முன்னால் அவனை சஜிதா செய்யுமாறு கட்டிடப்படும் பொழுது அவன் நிராகரித்து விட்டான் பிறகு அவன் அவகாசம் கேட்டுவிட்டு அவகாசம் கொடுக்கப்பட்ட உடனேயே சத்தியம் செய்து கூறுகின்ற உன்னுடைய சங்கையின் மீதும் உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக ரச்சகனி அல்லாவே இவர்கள் அனைவரை அனைவர்களையும் நான் வழிக்கெடுப்பேன் எல்லா இபா இல்லா இபாத கசாலிஹின் இல்லா இபாத கமின் முஹ்லிசோன் முஹ்லிசீன் யாரு யாரை தவிர முஹ்லிசான இஹ்லாசுடன் இருக்கக்கூடிய உன்னுடைய அடியார்களை தவிர அனைவர்களையும் நான் திசை திருப்புவேன் வழி கெடுப்பேன் அப்போ முஹ்லிஸாக இஹ்லாசுடன் இருக்கக்கூடியவர்கள் மீது ஷைத்தானுடைய ஊசலாட்டமோ அல்லது அவனுடைய சூழ்ச்சியோ ஏற்படுவது கிடையாது ஆக இந்த நிலையிலும் நம் இஹ்லாச முறையில் நாம் செய்ய வேண்டும் அதே போல இந்த இஹ்லாஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய பலன் நம்மை பாவத்திலிருந்து பாதுகாக்கின்றது எப்பொழுது இஹ்லாஸ் நம்மிடம் இருக்குமோ தால எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் தால என்னை பாதுகா பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் இருக்குமோ நம்மை அந்த இஹ்லாசு பாவத்திலிருந்தும் மானக்கேட விஷயத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்கின்றது சுஹான் அல்லாஹ் இதை தான் நபி சொல்லா இதை தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சூரத்து யூசுஃப்ல நபி சொல்லா நபி யூசுஃப் அலி சலாமுடைய சம்பவத்தை அனைத்துமே கூறிவிட்டு அதை என முழுமையாக வர்ணித்து விட்டு அல்லாஹு தாலா கூறுகின்றான் இப்படிதான் நாம் என்னுடைய அடியார்கள் மீது சூழ்ச்சிகளையும் மற்றும் பாவமான விஷயத்திலிருந்தும் நாம் அவர்களை பாதுகாப்போம் அவர்களை திசை திருப்புவோம் பாவத்திலிருந்து நாம் விளக்கி வைப்போம் இது யாருக்கு ஏனென்றால் இன் முஹ்லசீன் யூசுப் அலி இஸ்லாம் எப்படி இருந்தார்கள் என்றால் என்னுடைய முஹ்லிசான அடியார்களில் ஒருவராக இருந்தார் ஆக பாவத்திலிருந்து நாம் விலக வேண்டும் பாவத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்றால் நமக்கு உதவி செய்வது இஹ்லாஸ் எந்த நிலை இருக்கட்டும் எங்கு இருக்கட்டும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை இருக்குமே ஆனால் சுஹான் அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற பாவங்களிலிருந்தும் தவறுகளிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் அதே போல இந்த இஹ்லாஸ் என்ற பலனை பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்களுக்கும் நம்முடைய நம்முடைய பாவங்களுக்கு மன்னிக்கக்கூடிய ஒரு காரணமாகவே இருக்கும் அதை தான் சுபான் அல்லா ஹதீஸில் புதுசில் வரக்கூடிய வார்த்தை எப்ன ஆதம் ஆதமின் மகனே அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களிடம் எவ்வளவு அன்பாக அவன் பேசுகின்றான் எப்ன ஆதன் ஆதமின் மகனே லவ் அசை சக்கபி குராபில் அர்தி ஹப்பாயா நீ என்னிடம் வரும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகம் அளவுக்கு பாவங்களை கொண்டு வந்தாலும் லா துஷ்ரிக் பி ஷையா அந்த நீ உன் வாழ்க்கையில் நீ ஷிர்க் செய்யாத நிலை இருக்குமே ஆனால் இணை வைக்காத நிலை நீ இருப்பாயானால் அத்தை துக்கபி குராபிஹா மக்ஃபிரத்தன் ஒலா உபாலி நீ எவ்வளவு பாவங்களை கொண்டு வந்தாயோ அதே அளவு உனக்கு மன்னிப்பையும் நான் கொடுக்கின்றேன் இதை இதை பற்றி நான் பொருட்படுத்தவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் சரி அதை நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆனால் நிபந்தனை நீ அவ செய்யக்கூடிய அந்த அமலில் எனக்கு இணைவு கற்பிக்காமல் சிறுக்கு வைக்காமல் செய்தாய் என்றால் உன்னுடைய பாவங்கள் எத்துணையாக இருக்கட்டும் நான் அவ்வளவு உன்னுடைய மன்னிப்பையும் நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று நபி சொல்லாஹு கூறியதாக அலி அலிவாஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆக நம்முடைய பாவங்களுக்கும் இது ஒரு பாவங்களுடைய பாவத்துடைய மன்னிப்புக்கும் நமக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது இஹ்லாஸ் ஆக இந்த இஹ்லாஸ் நோன்புடைய தொடர்பு கொள்ளும் பொழுது சுபான் அல்லா நோன்புக்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பு எதற்காக கொடுக்கப்பட்டது இந்த இஹ்லாஸ்னால தான் அன்புக்குறர்களே இந்த இஹ்லாஸ்னால தான் ஏனென்றால் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய நபிசல்லா அலிஸ்லம் ஹதீசன் சொல்வது ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு ஆதனின் மகனுக்கும் அவன் செய்தக்கூடிய அமலுக்கு ஒவ்வொரு நன்மை நிர்ணயிக்கப்பட்டது ஒன்றிலிருந்து பத்து பத்திலிருந்து எழுநூறு மடங்கு வரை ஆனால் நோன்பு என்பது நோன்பு என்பது எனக்காகவே செய்கின்றான் எப்படி மின் அஜ்லி அவன் எனக்காக அவன் உணவை விடுகின்றான் எனக்காக அவன் தண்ணீரை அவன் விடுகின்றான் குடிக்காமல் இருக்கின்றான் எனக்காக அவனுடைய இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்கின்றான் ஆக அவனுக்கு நான் கொடுப்பேன் இப்போ நோன்பில் பார்க்கும் பொழுது அன்புக்கு ஒரு மனிதன் மகஸ்துதிக்காக செய்ய முடியாது அவன் தனிமையில் இருக்கும் பொழுது அவன் சாப்பிடக்கூடாது என்ற அந்த அச்சம் வருவதே அது இஹ்லாஸ் உண்மையான ஒரு இஹ்லாஸாக இருக்கின்றது ஆக நோன்பு நமக்கு படிப்பினை தருவது இஹ்லாசுடன் இருப்பது எந்த நிலையிலும் எல்லா நிலையிலும் நம் இஹ்லாசுடன் இருக்க வேண்டும் ஆகையால் தான் கடைசியாக இந்த இமாம் இப்னுல் ரஹிம் ரஹிமல்லா அவர்கள் சொன்ன வார்த்தையை கூறி முடித்துக் கொள்கின்றேன் இமாம் இப்னுல் கையீம் ரஹிமல்லா மிக அதே போல் இக்திதா நபிசல்லாஹ் செல்லமுடைய வழி வழியை காட்டிய வழி பிரகாரம் செய்யவில்லை இது இரண்டுமே இல்லாத ஒருவன் அமலை செய்கின்றால் அவனுடைய எடுத்துக்காட்டு எப்படி ஒரு பயணம் செய்யக்கூடிய பயணி தன்னுடைய தோளிலோ அல்லது தன்னுடைய பையில் அவன் மண்ணை அவன் அள்ளி அவன் போட்டுக்கொண்டான் அவன் அவனுக்கு எந்த ஒரு பலனும் எந்த ஒரு பயனும் தராது அவன் அதை சுமந்து கொண்டே செல்கின்றான் சுஹானல்லா சற்று சிந்தித்து பாருங்கள் இஹ்லாஸ் இல்லாமலும் நபிசல்லா அலிஸ்லம் காட்டி தந்த வழி பிரகாரம் இல்லாமலும் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் இதே போல தான் பயணத்தில் நாம் என்ன எடுத்துட்டு போவோம் நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எடுத்துப்போம் இப்போ இங்கு இமாம் இப்னு ரஹிமால் எடுத்துக்காட்டு கூறுகின்றார்கள் அந்த பயணம் செய்யக்கூடிய நபரை போல தன்னுடைய முழு முதுகிலோ அல்லது தன்னுடைய பையிலோ மண்ணை மணலை அவன் சேகரித்துக் கொண்டு சுமந்து கொண்டு செல்கின்றான் அதற்கு எந்த அவனுக்கு எந்த ஒரு பலனும் தராது எந்த ஒரு பலனும் தரா அதே போலதான் எஹ்லாஸ் இல்லை என்றால் நமக்கு நம்முடைய அமல்கள் எந்த ஒரு பலனும் தராது ஆக அன்புக்குறர்களை நாம் நம்முடைய நோன்பிலும் சரி நம்முடைய எல்லா அமல்களிலும் சரி நாம் அல்லாவுக்காக செய்கின்றேன் என்ற அந்த இஹ்லாசு உள்ள தூய்மை எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன அமலாக இருக்கட்டும் அன்புக்குறர்களே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அது அல்லாவுக்காக நான் செய்கின்றேன் என்னுடைய பெற்றோரை நான் பணிவிடை செய்கின்றேனா அல்லாவுக்காக செய்கின்றேன் என்னுடைய குடும்பத்திற்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கின்றேனா அவர்களுக்கு சலுகைகளை நான் ஏற்படுத்துகின்றேனா அல்லாவுக்காக செய்கின்றேன் என்னுடைய அண்டை வீட்டினரிடம் சரியான நடந்து கொள்கின்றேனா அல்லாவுக்காக செய்கின்றேன் என்ற எண்ணம் இருக்குமேயானால் அது ஐபாதத்தாக மாறும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய ஐபாதத்களை நாம் இஹ்லாசன முறையிலும் நபிசல்லா அலேஸ்லம் காட்டி தந்த வழி பிரகாரம் செய்யக்கூடிய தோஃபிக்கையும் வாக்கியத்தையும் அல்லாஹு தாலா என்றென்று நமக்கு கொடுத்தருவானாக வாக்குதாவான alhamdulillah